எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவிழா திறமையேற்கொண்டு அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தில் இருந்து சிந்திக்கும்படியான புண்ணியம் உறுதுணையாக இருக்கின்ற பெரியவர்கள் அத்துணை பேருக்கு வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய மனோர் அவர்கள் இதற்றையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் நம்முடைய அன்பர் அவர்கள் வந்திருக்கிறார் மற்ற பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இப்பொழுது நாம் மேலே திருவாசக தொடரலாம் இங்கு தசாங்கம் என்று அறிஞர் இந்த தச அங்கம்னா தசம்னா பத்து அங்கம்னா உறுப்புகள் இந்த பத்து விதமான அமைப்பிலே அந்த காலத்தில் அரசர்களை எல்லாம் போற்றி வந்தார்கள் அதை அப்படியே மீண்டும் இந்த அரசர்கள் பாருங்க என்ன என்னைக்கெல்லாம் இருந்தாங்க நம்ம அருமையா வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்றெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லுது அந்த மூவர்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை <laughs> போயே போயிட்டாங்க சேரர் இல்லை சோழர் இல்லை பாண்டியர் இல்லை என்றெல்லாம் போயிட்டு ஆகவே இந்த மாதிரி அரசர்களுக்கு நாம் செய்து செய்து இந்த போட்டி செய்து பாடியதை விட அரசர்கரசனாக இருக்கிற பெருமானுக்கு செய்து இதை பாடலாம் என்று பிற்காலத்திலே அந்த தச அங்கத்தையும் வைத்து பாடினார் அந்த தசாங்கம்னா என்ன என்பதை பற்றி அருமையா ஒரு சூத்திரம் இருக்குது மலை நதி நாடு ஊர் வனை தார் மாலை இவுளி குதிரை கொலை மத களிறு யானை கொடி முரசு ஆணை இவையே தசாங்கம் என்பனார் புலவர் என்று ஒரு சூத்திரம் சூத்திரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்திலையும் அது கவலை இல்லாம சொல்லலாம் இல்லைன்னா பத்துனா நாலு வரும் அஞ்சு ஆறு வராது அப்படின்னு இருக்கணும் சூத்திரம்னா அருமையா எந்த நேரத்திலையும் தூக்கி போட்டலாம் அதுதான் சூத்திரமா தாண்டாங்க என்ன பண்றது அதனால நெற்று செய்வதற்கு ரொம்ப எளிமை இவையே தசாங்கம் என்பனால் அப்ப அந்த அரசனுடைய மலையை பற்றி சொல்லணும் நதியை பற்றி சொல்லணும் நாட்டை பற்றி சொல்லணும் ஊரை பற்றி சொல்லணும் அப்புறம் அவனுடைய மாலையை பற்றி சொல்லணும் அவனுடைய குதிரையை பற்றி சொல்லணும் அவனுடைய யானையை பற்றி சொல்லணும் அவனுடைய கொடியை பற்றி சொல்லணும் அவனுடைய முரசை பற்றி சொல்லணும் ஆணை அவனுடைய ஆட்சி திறம் நான் ஆணை இட்டாளுங்கிறானே இதெல்லாம் இப்ப ஆணையாவது பூனையாவது <laughs> ஒண்ணும் இல்லாதால உண்மையா ஆணை இட்டாலும் அந்த காலம் சொன்ன அப்படி அமைந்திருந்த காலம் இதை தசாங்கம் நம்முடைய குரல் சுவாமிகள் கந்தர்களின் பாவலே பேசும் தசாங்கமன பெற்றோனி இந்த மாதிரி இவங்க எல்லாம் அருமையா தெரியும் <laughs> தசாங்கத்தை உலகத்தில் அரசர்க்கெல்லாம் வைத்து போட்டினார்கள் குரல் சாமிகள் முருகப்பெருமானுக்கு வைத்து போட்டினார் பேசும் தசாங்கமன பெற்றோனி என்று அவருக்குரிய மலை அவருக்குரிய நாடு இதெல்லாம் சொன்னார் ஆனா அந்த மலை நதி நாடெல்லாம் இங்க இருக்காது ஏன்னா அது அது யானை என்ன யானைனாரு பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாக்களிரும் யானைன்னா இங்க இருக்கிற யானை துதிக்க இருக்கிறது தும்பி துவிட்டு இருக்க அதல்ல பஞ்சமலம் காய்ந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஐந்து மலங்கள் இருக்குது அந்த ஐந்து மலங்களையும் போக்குகின்ற யானை அது ஞான யானை அந்த ஞான யானை தான் இங்க முருகப்பெருமானுக்குரியதுன்னு இந்த யானை எல்லாம் இல்ல ஞான யானை ரொம்ப அருமையா சொன்னார் நான் அடிக்கடி சொல்வது உண்டு <laughs> நாங்கெல்லாம் படித்தது சென்னை பல்கலைக்கழகம் குரல் சுவாமியில் படித்தது செந்திலாண்டவன் பல்கலைக்கழகம் <laughs> செந்திலானவன் பல்கலைக்கழகத்துல படிச்சா இந்த மாதிரி அறிவெல்லாம் வரும் சென்னையிலேயோ அண்ணாமலை படிச்சா அவ்வளவு எங்க மாதிரி தான் இருக்கணும் வேற ஒண்ணும் என்ன புலமே ஒண்ணும் இல்லைங்களா இது போல இருக்கிற தசாங்கத்தை பற்றி நிறைய இருக்கு அதே போல திருவாசகத்துல இரண்டு இடங்கள்ல தசாங்கம் இருக்கு இங்க தசாங்கம்னே ஒண்ணு இருக்கு முன்ன ஒரு ரெண்டு தரம் படிச்சுட்டோம் அந்த நம்முடைய நான்கு அகவல்ல ஒரு அகவல்ல பத்து விதமான உறுப்பு சொல்லப்பட்டிருக்கு அப்ப திருவாசகத்தில் இரடங்கள் நம்முடைய கண்டர்களின் பாவில ஓரிடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இதை வைத்து மூரலா பொண்ண பண்ணவங்கலாம் சேர சோழ பாண்டியர்களுக்கு அந்த மூ இந்த தசாங்கத்தை வச்சு சொன்னார் பாவம் அந்த காலத்தில் அரசர்கள் பற்றி பாராட்டினார்கள் போற்றினார்கள் அவ்வளவுதான் எனவே அப்ப பத்து விதமான உறுப்பு அந்த பத்து வித உறுப்புல முதல் உறுப்பை நாம் படித்திருக்கிறோம் என்ன அதுல பாருங்க ரொம்ப அருமையா இந்த அந்த தசாங்கத்தையும் எதை சொல்லும்படியா சொல்றாருன்னு கேட்டா கிளியை நோக்கி சொல்ல சொல்கிறார் கிளியே எங்கே நம்முடைய பெருமானுடைய தசாங்கத்துல அவனுடைய இதுல எதை சொல்லணும் முதல்ல என்ன கேட்கிறா சீரா திருநாமம் தேர்ந்துரையாய் எங்கே நம்முடைய பெருமான் அவனுடைய பெயர் என்னப்பா நீ சொல்லு வாயினால சொல்லு அப்படின்னாரு சொல்லுனா அந்த பேர் தான் நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம் போனதும் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய் அது என்னது தேர்ந்துரையாய் என்னன்னு கேட்டா இப்ப நமக்கெல்லாம் ஒரே பேர் தான் அப்பா வச்ச பேரு இப்பதான் அந்த புனை பேர் போக்குவரத்து ஜாதி எல்லாம் வச்சுக்கிறாங்களே தவிர அப்பா வச்ச பேர் தான் எப்பவுமே யாரும் சொல்லிட்டு இருக்கிறது இல்லைங்களா அந்த பேரு ஆனா பெருமானுக்கு பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மான் அவனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு அதனால அதான் ஆயிரம் திருநாமும் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானி அப்பர் சாமி இப்படி அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் பெயர் இருக்கு அதனால தேர்ந்து தேர்ந்துரையாய் அந்த அருமையான ஆயிரம் ஆயிரம் பெயர்களிலே எது எது உனக்கு ரொம்ப ஈர்த்தது அந்த சொல்லுடா ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி சொல்ல அந்த கிளி சொல்ல அந்த நாமம் மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம் என்ன சொல்லிச்சான் அது ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் சொல்லி காட்டுறார் கிளிக்கு அவருக்கு அவருக்கு இருக்கிற பெயர் இல்லப்பா செம்பெருமான்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வெண்மலரான்னு சொல்லுவாங்க சில பேர் பார்க்கடலான் என்று சொல்வார்கள் இப்படி சொல்லும் போது நீ எங்கே உனக்கு என்ன சொல்ல முடியுது எம்பெருமான் தேவர் பிரான் அப்ப தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் என்று அந்த கிளி சொல்லிட்டான் அப்ப நம்ம பெயர் மட்டும் போன தரம் படிச்சிருக்கோம் இப்ப அடுத்தாற் போல நாம் படிக்கணும் என்னது இன் சொல் மரகதமி ஏதமிழா சொல் மரகதமி கிளிதான் ரொம்ப அருமையா பேசணும்னு சொல்றது அதனாலதான் குயில் வந்து கூவுமே தவிர கிளி மாதிரி பேசாது அதனாலதான் பெரும்பாலும் சிறையா அரமடை கிளியே இங்கே வா எல்லாம் சொல்லி பேச சொல்லுவாங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது நீ அருமையான கிளி எப்படி இருக்கிற ஏதமிலா இன் சொல் மரகதமி உன் வாயிலிருந்து வருவதெல்லாம் இன் இன் சொல்லா வருமே தவிர வன் சொல்லே வராது திருவள்ளுவர் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரமே வச்சார் எத்தனை அதிகாரம் பத்தாம் அதிகாரம் <laughs> பத்துடைய படவடி படவடிய <laughs> பத்தாவது பாருங்க இருபதாவது யானம் தெரியுமா இது இனிமையா பேசவும் வேணும் சில பேர் வெட்டி பேச்சு பேசுவோம் இருபது பயனில சொல்லாமே <laughs> ஏண்டா இருக்கிற செய்தியே பேச முடியல நமக்கு நீ பயனத்தை பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருபது பயனில சொல்லாமே தங்கமா எழுதுனா மனுஷன் என்ன பண்றது அதான் சொல்லிட்டே இருக்கிறேன் இலங்கையில கூட சொன்னேன் அது மாதிரி நீதி நூல்களை நிறைய பாடம் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வேந்தன் சரிங்களா இன்னா நாற்பது இனிமே நாற்பது இதெல்லாம் படிச்சோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அந்த சின்ன உள்ளத்துல பயிற்சிட்டோம்னா அதுக்கு கடைசி வரைக்கும் கடைபிடிக்கும் இந்த வயசான நம்ம இருக்கிறாளுக்கு தான் மறந்தும் போகும் பெரிய இது பெருசா எந்த என்ன பட்டிமன்றம் போடுவான் சின்ன பிள்ளைகள் உள்ளத்துல வச்சுட்டா அருமையா இருக்கும் அதனால ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் அருமையான நூல் மேலும் ஒத்த ஒத்த வரி அதான் திருவள்ளுவர் கூட பாருங்க மற்ற அதெல்லாம் ஒத்த வரி இது ஒரு ஒன்னே முக்கா வரி அதுக்கு மேல போகல நாலடியார் என்ன நாற்பதெல்லாம் நம்பாலு வரி <laughs> அவர் அந்த பக்கம் போகவே இல்லையே இந்த ஒன்னே முக்காலுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சார் அருமையா படிப்பார்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார் அவை இன்சொல் இல்ல அந்த இன்சொல்ங்கிறதுக்கு இலக்கணம் சொன்னதே அவர் தான் போற போக்குல இன்சொலால் இந்த இன்சொலால் அந்த ஆள்ங்கிறத விட்டுணும் பொருள் இல்ல இன்சொல் என்ன தெரியுமா இன்சொலால் ஈரம் அலை ஈரம் அலை ஈரம் என்னத்தான் ஈர நெஞ்சுன்னு என்னத்தான் அன்பு அந்த அன்பு அப்படியே பொருந்தி இருக்கணுமா சொல்ல ஈரம் அலை சரி ரொம்ப அன்பு பொருந்தியதா இருக்கும் கேட்க இனிமையா இருக்கும் ஆனா உள்ள விஷமம் வச்சிருந்தானா அதனால ஈரம் அலை படிர் இளவாம் நீ பேசுற அந்த சொல்ல வஞ்சனை கிஞ்சனை வரக்கூடாது சரிங்களா அது மாதிரி வஞ்சனை உடைய சொல்லோ அல்லது ஒன்று உள்ளொன்று வைத்து புறமுண்டு அதெல்லாம் கூடாது படிர் இல்லாம பனிர் இல்லாம இருக்கணும் வஞ்சனை இல்லாத இருக்கணும் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அது யாருன்னு அந்த மாதிரி சொல்ல நல்ல பெரிய ஞானியர்கள் பெரிய அறிஞர்கள் அவங்க உள்ளத்துல இருந்து வர்ற சொல்லா இருக்கணும் அது மாதிரி பேசு அப்படின்னு அப்ப இன்சொல்லு கலக்கணும் மூன்று மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிறீங்களே எங்க இன்சொல்லுக்கு மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கு <laughs> என்னது ஈரம் அலை நல்ல அன்போடு கலந்திருக்கணும் படிர் இலவாம் அதுல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் போல எல்லாமே வஞ்சனை இல்லாத இருக்கணும் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் நீ சொல்லு அந்த சொல்ற சொல்லு பெரிய அறிஞர் பெருமக்கள் வாயிலிருந்து வர்ற அந்த சொல் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லுவதுதான் என் சொல் என்று சொல்லுவது என்னமோ ஏன்னா இவன் எல்லாம் பின்னால இன் சொல்லுங்கிறதுக்கு இது கூட பொருள் தெரியாம இருந்தாலும் பின்னால இருபதாம் நூற்றாண்டுல வருவான்னு தெரிஞ்சுதான் அவரை சொல்லி வச்சுட்டு போட்டார் ஏன்னா இருபதாம் நூற்றாண்டு இப்படி வரா போகும்னு தெரியும் அவருக்கு அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட இன்சொல் ஏதமிலா இன்சொல் மரகதமீ வாயிலிருந்து வருகிற சொல்லெல்லாம் குற்றமில்லாத சொல்லா இருக்குது அழகா இருக்குது அதனால நீ சொல்ற ராஜா அப்படின்னா மரகதமி ஏழ் பொடிக்கும் நாதன் இப்ப மக்கள் அமைப்பு கேட்டா அந்தந்த நாட்டுக்கு தலைவனா இருப்பான் சேர நாட்டு பகுதிக்கு சேர நாடு சோழ நாட்டு பகுதி சோழ நாடு இருந்தான் ஆனால் இவன் பெருமான் எல்லா உலகத்திற்கும் அவன் தான் தலைவன் கீதமினிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினைவின் பாதாளம் எழுநிற்கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்குவாய் அப்படிப்பட்ட பேரரசன் அதனால அவன் எல்லா உலகமும் எந்த காலத்தில் அவனுக்கு தான் அடிமையாக இருக்கும் ஆதலால் ஏழ் பொழிக்கும் நாதன் நம்மை ஆள் உடையான் உன்னை என்னை உலகத்துல எல்லாரையும் ஆள் எளிமையாக உடையவன் அவனுடைய நாடு உரையாய் அவனுக்கு உரிய நாடு எதுன்னு சொல்லு பார்ப்போம் எங்க பேர் சொன்னேன் இப்ப அவனுடைய உரிய நாடு சொல்லு பார்ப்போம் என்று கேட்கிறார் நாடு உரையாய் சரி அதுக்கு என்ன தெரியணும் நாடு உனக்கு தெரியுமோ தெரிய மாட்டேங்குது தெரியலன்னா நான் சொல்றேன் இன்னுமே நீ எப்போ நாடு சொன்னா நான் சொல்றத சொல்லணும் சரிதா சரிதா என்ன நாடு தெரியுமா என்றார் என்ன நாடா நம்ம நாடுதான் நாம இருக்கிற நாடுதான் காதலவர்க்கு நம்முடைய அன்பாக இருக்கின்ற பெருமானுக்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு அன்பு ஆண்டு அவனுடைய நாடு எப்படி இருக்குன்னா அன்பையே ஆட்சி செய்யுமா அப்ப என்னன்னு கேட்டா அன்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பக்தர் மரம் தளித்தது அது மாதிரி இந்த அன்புங்கிறது உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா அதுவும் பாலை நிலமும் ஒண்ணுதான் அப்ப அன்பில்லாத உடம்பு இருந்து சீக்கிரம் டு சகாரா பாலைவனம் அல்லது தார்பாலைவனம் என்று சொல்ல வேண்டியது இல்ல பண்பார்க்கன் மரம் தரித்தப்பு என்றெல்லாம் சொன்னாரு அதனால இந்த அன்பு அன்பு அவன் நாட்டுல எல்லோரும் அன்பை ஆட்சி